श्रीतैलतया पात्रम् दीपत्यादिगुणान्वदीन्द्रप्रणमन्दे गुरुपरम्परा योनिद्वमद्विपदाम् श्रीराणे प्रयुक्तयाश्रीराणे अस्मद्गुरुर्भगवत्येन्द्रमानुचरणम् प्रपद्ये मातापिताभ्य सर्वम् देवनिमेणकल्पयानामाद्यक्षणप्रपदे திருந்தேத்தான் பலங்கயாமுடையவத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலரோடி மூவாயிரம் பல்லாண்டு தோல் மணிவண்ணா புனித விதிரைக்காமே பெருவெண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளவாய் விடல் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் ஜோதி வளத்துறையும் துளராடியும் பல்லாண்டு பழமார் முக்கு வழங்கும் பாஞ்சலியும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் பல்லாழியம் பல்லாண்டு படைவார் பக்கம் விளங்காப்பாஜலியம் பல்லாண்டு பட்டு நன்னே உள்ளே வந்த வண்ணம் அவன் புழார் பட்ட நன்னீர் கலையங்கள் உலகினில் புதலட்ட காலம் பாடுமனவனை வந்தருள்ளீர் வந்து வல்லாண்டு பண்டை வல்லாயிரத்தாண்டு வல்லாயிரத்தாண்டு முருகுதிபாய திரட்டியாழ்வல்லாருக்கு பல்லாண்டு ஒரு வீரல்லதாசரம் நீலமத்தானி தேவம கையடை காயங்களத்துக்கு பல்லாண்டு பெருமான் தலைக்கடியான் நடத்தப்பட்ட நாள் அடியாங்களை குடல் இடம்பெற்றிருந்த போல திருமாலே நாடுமுழக்க பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு திறனை பரமேற்றியை சாங்கம் என்னும் இல்லாத താൻ തന്നെ വിളിവത്ത് തന്നെ വല്ലാണ്ടും പരമാത്മനെ யாயத்துக்கிடம் ஒழ்வினையும் வாழ்வினையும் முதல் முறையான் வந்து மேயங்குலியினங்கால் ஸ்ரீகண்டோரையர் திருவன்மண்டோரையர் சக்கரத்தில் கண்டு கைகள் கோப்பி சொல்லீர் வந்து மேயங்குலியினங்கால் ஸ்ரீகண்டோரையர் திருவன்மண்டோரையர் பார்த்து என் கனிவாய் பெருமானை கண்டு கைகள் கோப்பை சொல்லி விளையாட்டியங்காதல் நண்பனையோடு தன் திருவன் வண்டு அளவெல்லாம் உண்டா நம்பெருமானை கண்டு பாதங்கள் கனிவாய் மடவன் நங்கால் தன் திருவன் மண்டோபிரான் கண்ணை கண்டு மடவன் வண்ணங்கள் மேல் சங்குதேரும் திருவன் மண்டோம் கண்டுழாய் முடி நம்பெருமானை கண்டு புனத்தகையினராய் அடியேனுக்கும் நிறந்தேன் திருவன் நமக்கு வேலை திருவன் பந்தங்கள் என்னுடைய பந்தங்களும் தந்து போகணும் செவ்வாய் முருக ஆர்வங்கள் செய்ய அழிதற்கேர்கள் இன்னொரு சொல்லுவார் செவியோச வைக்கிறார் குழலோடு போயிரு போயிருந்திரன் திருமணல் பெருமாள் அவர்கள் மாயிரங்களை கடைந்தார் பெருமானார் அண்ணே கிடந்தார் உனக்கம் தேவமகவார் தரகவேரேல் நம்பி உனக்கு நங்கள் விளையாட போது போதுவேல் நப்போந்தோமை உனக்கு வளைத்தார் என் சொல்லார் இந்த பல்வெளியே உன் தாமரை தரங்கன் விழிகளேன் அகவலை படைத்தார் அளித்தாய் திருவடியாமடோரம் கொண்டு என் முகவலை திகழா ஒருவரை செய்தேன் இருபத்தோரு இருவரை பெருந்தேவனமாய் அல்லனாய் கோப்பாய் இல்லை யாவர்க்கும் மன் சுரக்காய் சுரக்கிறங்கோ தவாய் உலகம் திருவெண்ணகர் மன்னவிழா அழகரண்ணே மிங்களுடகீரன்னு கண்முகப்பே நிமிர்ந்த தாரணையன் தன்னை குருகோ உன்னவன்னே தியல உன்னவனே பிரியனாக வாய்ந்தல உட்படவத்தம் பல பல்லே பிராதன் மாயவினகலே பின்னதோள்கள் மணந்த மத்தம் கோலப்பிராந்தன் செய்கிறனென்று மனங்குழந்து நேயத்தோடு போது எல்லப்பல்ல மாயங்களே பகலிரா பரவப்பெற்ற எனக்கென்ன மனப்பரப்பறிப்போடு அடுத்து மாநில சாதியில் தான் இழந்து தனக்கு வேண்டு கொண்டு தான் எல்லப்பல்ல மாயங்களே இணைக்கும் நெஞ்சுடைய எனக்கு ஆயிரம் என்ன பண்ண காயங்களே காணும் நெஞ்சுடைய சங்கம் இவைவிடவார் வண்ணனை பெரும்பார் பண்ணி ஆயங்களை செய்து சேனை பால் படலோர் மேவிய சோதி தந்தாய் நன்னினால் வணங்கப்பெற்றேன் என நாயகன் முழுவேவருக்குமாய் முழுவேவர தன்னாயகம் புலவைத்து வைந்தவையாய் புகவைத்து புகவை அவையல் நவையாய் அவையல் மலர் கண்கள் நீர் தொடரில் மங்களம் தொழில் வரை நீரணியன் நவே மக்கள் இல்லை விடுகிறார் தடங்கள் என்ன தாமரை தடங்கள் என்ன குமரையோர் மலர் கண்கள் என்ன தொலைபேசி மங்களம் வண்ணன் கண்ணன் வண்ணமிலானே ஒர்க்க வண்ணமிழல் உகந்து தொடரில் மங்களம் கொண்டு முக்கு இகழ்கள் தோறி இருந்தாமரை கண்பிலான் இருந்தவை காட்டினான அண்ணனுக்கும் கண்ணனீரோடு அன்னதட்டம் ஐயாந்து இவர்களையும் சிந்தையிலமே மக்களெல்லாம் கரும்புழுகள் வாங்கு சிந்தாமரை வாய்க்கின்றன் பொருள் மணிவண்ணன் മായങ്ങളോ അവൻ ചിഹ്നവും തിരുനാമമോ ഇവൾ വായനകൾ മണിവണ്ണവോ എന്ന് തൻ കരങ്ങൾ കോപ്പി திருத்தலம் அவோ திருநாமம் திருமகள் வழங்கும் அவர் திருநாமம் கேட்பது இந்த இடையாலும் சொல்லாலும் தேவினாலும் தேவபிரானையே சந்தராயன் அழைத்த சொல்லி மங்களத்தை சொன்னா சொந்தமிழ் அடிமை செய்வார் திருமாயாலும் சொல்லாலும் தேவினாலும் தேவபிரானையே சந்தராயன் அழைத்த மங்களத்தை சொன்னா செந்தமிழ் பத்தம் வல்லால் அடிமை செய்வார் பெருமாளுக்கு வையவந்தவனாருக்கு நீலக்கருணில மேகலையாயிருக்கு கண்ணக்கு எங்கொங்களுக்கு வையமனந்தவனாளுக்கு நீலக்கரணையா மேகனையாளுக்கு கண்ணக்கு எங்கொங்களுக்கு சக்கரக்கை ஏற்கு செங்கையிலாய் செய்யாமலை கண்ணக்கு முடியானுக்கு என் மங்கை இழந்தது மாமி நிலக்கரியானுக்கு நீதல உண்டா இளங்கிழர்வா சிறுகல்வனக்கரா கையவனுக்கு என் விலங்கிருங்கூதல் இழந்தனுப்பியான் உரை படைத்தானுக்கு மாடுவை அமர்ந்த மணாளர்க்கு தூதுதல் நம்பிக்கை என் பார்வையர்கள் இழந்தது பண்பு புகவேதம் பயந்தவரனுக்கு அன்புடவை அமர்ந்த மணாளர்க்கு என் தேவபிரானுக்கு என் நண்பர்கள் இழந்தது கற்பட்டாவன கற்பதோடற்கு பொருள் கொண்ட பூந்தன் முடிவரை நான் மர கையற்கு என் விற்புருவாக்குடி தோத்தது மெய்யவன்களை நன்கழிந்தாளைக்கு ஐயரவினடை பள்ளியினாளைக்கு கண்ணபிராடைக்கு என் தையிழந்தது சேர்ந்து எம்பெருமானே திருமால் திருநாமங்களே தன்பான திருக்கோளூர் கோபவாய் சில்லவாய் பெண்கள் அயற்சியில் உள்ளாடும் கோயிலும் திருக்கோடு கண்டு செவ்வாயம் கண்டு நின்று நின்று நிறைய நெடுங்கங்கள் மணிமல்கவே கண்ணட மயோத்தம தன்னாய் அழகன் பரல நெடுநாள் என்னை கிடந்த திருக்கோலோக்கே ஒளி ஒளி நடந்து எங்களே உங்கள் வசித்து கண்ணனே கண்ணடை கண் തന്നെ நினைப்பார் அவன் திருக்கோளூர்க்க மழைக்குவான் மழையும் கமாலியா மதுசூதனையாத்தி நினைத்தாம் வாய்ந்தொரைப்பார் திகழ் முகில் வண்ணம் கண்ணன் என் நலம் கொண்ட விராதனக்கு என் நிலம் உழைஞ்சவராய் நடங்க மங்கமா முன்வங்கை கிடந்த என் கனிவாய் பெருமானை கண்டு பெய்யவர் காதல் சொல்லி வேந்தோடி வந்தன் குழல் மேல் உளிமாமலூர் குருடாவுடைய சோமனை சோமதுவாய் கொண்டு வந்து என் முன்னகன் மேல் தும்பினால் பூமதி எங்கே செல்ல ஆயிரம் கண்டு இருவாழக்கவாரன் எங்களும் பெருமானன் கண்ணன் தன் கற்பியா வைத்த மாத்தம் சொல்லி பெண்மெங்கள் தீவினையே வளர்த்தன் புண்டரீரங்கள் போலன் கண்ணன் யாவையும் யாவருமாய் இன்னமாய் பிறந்த மதுசூதன் மாத்தம் சொல்லி பாவைகள் தீர்க்கித்திர வினையாடி ஆகரவே இல்லை வினையேனூரிலே ஆகரவே அருள்நீ குருநாள் கருணாக்கிழமை விளையாட்டிய நானும் நில நீர் திறமையிலவே இரவேரம்புதா விளங்கால் இழத்தோல் இவை ஒரு பத்தம் வல்லார் ஓத்திங்கள் உன் மலர்வோல் முருகாடு பன்னியாய்ந்து கொண்டு மதுரோதுமே நாத்தங்கள் போம் புயல்கள் குருவோ திரவாமல் சொன்னார்கள் இவை ஒரு பத்தம் வல்லார் ஓத்திங்கள் உன் மலர்வோல் முருகாடு பன்னியாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரா துடைகள் இரண்டாய் சிவனாய் நாளாய் கொடியன்பால் வாராய் ஒரு நாள் மன்னம் சீராய் கொடியாய் கிடந்த உகந்தோர் நீர்கள் கூடாது உன்னை கூடாது தாழப்பல நாள் அடியேன் இன்னும் திருக்காலாண்டு இந்திரன் விண்ணவர் சூழா விளங்க ஒரு நாள் நிற்பாய் உலகமாய் உலகமாய் உலகே உயிர்மானாய் புறபண்டத்தே அருகே அடியே ஐவர் உமைக்கும் சித்தென்பர் அவியேனை பழனி காட்டி கொடுப்பாய தளந்தாமரை கட்டி கோவில் கொள்ளும் காலம் எல்லாம் குருகானிலா இருதியூடாயனையோடு ஸ்ரீராமரிவா அரவியன் பஞ்சேத்தாய மாயோ உடக்கையாளாவும் திருகாலத்தகுமோ அந்தோ திருநாளுக்கு திருமாலுக்கு உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் தொண்டர் உரிய தொண்டராக்கு உலகமுண்டார்க்கே சாதித்தருளா உலகமுண்ட பெருமாயா உழப்பில் கீர்த்தியம்மானே இளவந்திரூரி திருவேங்கடத்தெம்பெருமானே உலகொழிய உணபாதம் கோடமாறு உடவல்ல திருவாமல் கேள்வாய் கலங்கள் விரும்பும் திருவே எங்கத்தாமே புவாய்கள் அருவினையே பரந்து மாடு புனையாய் நின்றவளவே நடுவே போன புதல்வாக നിലവേദം നിലവേദത്താനെ നിലനാഥാംഗത്വവാദം ദേവതവിയെന്നാളെ രാമണ്ണളന്ത ഇണൈത്താവലുകൾ കാൺപതർക്കെന്ന് എന്നാളെ നിമയോരുളെ നിലവേദത്താനെ മെയിനായ ഇത് എന്നാൽ ഉള്ളടി കടലിയേൻ മേളിയേ കൊടിയാ கழிவாய் திருவாய் மறைந்த அடியார் பொழுது கோலக்கடிவாய் பெருமானே நொடியார் கொடுக உணவாகம் காடலோலாதாத்தேர்ணவாக கரவென்றன் உணர்வேன் நீரா கண்டத்தமான நிரையான் முகமின் திரே கண்ணார் பரசூழ விரும்பும் திருவேங்கடத்தானே அடியேர் வாழ்வில் பிடித்தார் பிடித்தார் வைத்திருந்து பெரியாண்டு பல்லாயிரத்தாண்டு பலவாடி நூறாயிரம் அல்லாண்டு என்றோர் மணிவண்ணாடம் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு மங்கையும் பல்லாண்டு திருடாடியும் பல்லாண்டு அப்பா பல்லாண்டு மணவாள மாமணிவன் வாழியவன் மாறன் திருவாய் உரைக்கும் வாழ வாழ Nanarayana Tandiram.